அதன் அலங்காரத்தையும் மட்டுமே நாடினால் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய பலன்களை இவ்வுலகிலேயே நிறைவேற்றுவோம் அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள் இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவும் இல்லை இவ்வுலகில் இவர்கள் செய்த யாவும் அழிந்து அவர்கள் செய்து கொண்டிருப்பவையும் வீணானவையே இவர்கள் தம் இறைவனின் தெளிவான வேத ஆதாரத்தை பெற்றிருக்கின்றாரோ அவர்களும்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 அவருடன் ஈமான் கொண்டவர்களையும் நம் ரஹமத்தை கிருவையை கொண்டு காப்பாற்றினோம் இன்னும் கடுமையான வேதனையை விட்டும் அவர்களை ஈடேற்றினோம் நபியே ஆறு மக்களின் வரலாறோ அவர்கள் தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து அவனுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தார்கள் அன்றியும் பிடிவாதக்காரர்களான பம்பர்களின் ஒவ்வொரு கட்டளையையும் பின்பற்றினார்கள் எனவே அவர்கள் இவ்வுலகிலும் நியாய தீர்ப்பு நாளிலும்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 வல்லமை மிக்கவனாகவும் யாவரையும் மிகைத்தவனாகவும் இருக்கின்றான் அநியாயம் செய்து கொண்டிருந்தவர்களை பயங்கரமான பேரிடி முழக்கம் பீடித்துக் கொண்டது அதனால் அவர்கள் காலையில் தங்கள் வீடுகளிலேயே அழிந்து போய் கிடந்தனர் அதற்கு முன் அவர்கள் அவற்றில் ஒரு காலத்திலும் வசித்திருக்காததைப் போல் அழிக்கப்பட்டனர் நிச்சயமாக தமது கூட்டத்தினர் தங்கள் இறைவனை நிராகரித்தனர் அறிந்து கொள்வீர்களாக தமது கூட்டத்தினருக்கு நாசம்தான்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 அக்கற்கள் உம் இறைவனிடம் இருந்து அடையாளம் இடப்பட்டிருந்தன அவ்வூர் இந்த அநியாயக்காரர்களுக்கு வெகு தொலைவிலும் இல்லை மதியன் நகரத்தில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய சகோதரராகிய ஷுவைபை நம் தூதராக அனுப்பி வைத்தோம் அவர் அவர்களிடம் என் சமூகத்தவர்களே அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு நாயன் இல்லை அளவையிலும் நிறுவையிலும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள்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 அல்லாஹ் மீதப்படுத்துவதே உங்களுக்கு நன்மையுடையதாகும் நான் உங்களை கண்காணிப்பவனும் அல்லன் என்று கூறினார் அதற்கு அவர்கள் ஷுரைபே நாங்கள் எங்கள் மூதாதையர் வணங்கிய தெய்வங்களை விட்டு விடுமாறும் நாங்கள் எங்கள் பொருட்களை எங்கள் விருப்பப்படி செலவு செய்வதை விட்டு விடுமாறும் உம்முடைய மார்க்க தொழுகையா உன்னை ஏவுகிறது நிச்சயமாக நீர் கிருவை உள்ளவரும் நேர்மையானவரும் தான் என்று ஏளனமாக கூறினார்கள் அதற்கு அவர் கூறினார் என்னுடைய சமூகத்தவர்களே நான் என்னுடைய இறைவனின் தெளிவான அத்தாட்சி மீது இருப்பதையும் அவன் தன்னிடம் இருந்து எனக்கு அழகான ஆகார வசதிகளை அளித்திருப்பதையும் நீங்கள் அறிவீர்களா ஆகவே நான் எதையிட்டு உங்களை விளக்குகின்றேனோ அதையே நானும் செய்து உங்கள் நலனுக்கு மாறு செய்ய நான் விரும்பவில்லை என்னால் இயன்ற வரையில் உங்களின் சீர்திருத்தத்தையே அன்றி வேறெதையும் நான் நாடவில்லை மேலும் நான் உதவி பெறுவது அல்லாதவை கொண்டல்லாது வேறு இல்லை அவனிடமே பொறுப்பு கொடுத்திருக்கிறேன் இன்னும் அவன்பாலே மீளுகிறேன் என் சமூகத்தவர்களே என்னுடன் நீங்கள் பிளவுபடுவதானது நூஹ் உடைய சமூகத்தவரையும் ஹூதுடைய சமூகத்தவரையும் சாலிஹ் உடைய சமூகத்தவரையும் பீடித்துக் கொண்டது போன்ற வேதனை உங்களையும் பீழித்துக் கொள்ளும்படி செய்துவிட வேண்டாம் லூத்துடைய சமூகத்தவர்கள் உங்களுக்கு தொலைவில் இல்லை ஆகவே உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் அவனிடமே தௌவா செய்து அவன் பக்கமே மீளுங்கள் நிச்சயமாக என்னுடைய இறைவன் மிக்க கிருபையுடையவனாகவும் உடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார் அதற்கு அவர்கள் ஷுஐபே நீர் சொல்பவற்றில் பெரும்பாலானதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை நிச்சயமாக உம்மை எங்களிடையே பலகீனராகவே நாங்கள் காண்கின்றோம் உம் குடும்பத்தார் இல்லை என்றால் உம்மை கல்லறிந்தே நாங்கள் கொண்டிருப்போம் நீர் எங்களில் மதிப்புக்குரியவர் அல்லர் என்று கூறினார்கள்